கடையவனேனை கருணையினார் கலந்து ஆண்டு கொண்ட விடையவனே விட்டிடுதி கண்டாங்காய் விரல் வேங்கையின் தோல் உடையவனே மண்ணும் உத்தர கோதமங்கைக்கு அறதே தடையவனே ஏ தளர்ந்தேன் எம்பீரான் என்னை தாங்கிக் கொள்ளே கொள்ளேர் பிளவகலா தடங்கொங்கையர் கொவ்வை செவ்வாய் வில்லேனெனும் விடுதி கண்டாய் நின் விழுத்தொழும்பில் உள்ளேன் புறமல்லேன் உத்தர கோதமங்கைக்கு அறதே கல்லேன் ஒழியவும் கண்டு கொண்டு ஆண்டது எக்காரணமே காரூரு கண்ணியர் ஐம்புலன் ஆற்றங்கரை மரமாய் வேறுருவேனை விடுதி கண்டாய் விளங்கும் திருவாரூர் உறைவாய் மண்ணும் உத்தரகோதமங்கைக்கு கோதமங்கைக்கு அறதே வாரூரு பூண்முலையாள் பங்க என்னை வளர்ப்பவனே என்னை வளர்ப்பவனே வளர்கின்ற நின் கருணை கையில் வாங்கவும் நீங்கி இப்பான் மிளிர்கின்ற என்னை விடுதி கண்டாய் வெண்மதி கொழுந்து ஒன்று ஒளிர்கின்ற நீண்முடி உத்தர கோதமங்கைக்கு அறதே உத்தர கோதமங்கைக்கு அறதே தெளிகின்ற பொன்னும் மின்னும் அன்ன தோற்றச் செழுஞ்சுடரே செழிகின்ற தீப்புகு விட்டிலிற் சின்மொழியாரிற் பன்னால் விழுகின்ற என்னை விடுதி கண்டாய் வெறிவாயறு கால் உழுகின்ற பூமுடி உத்தர கோதமங்கைக்கு அரசே உத்தர கோதமங்கைக்கு அரசே வழி நின்று நின் அருளார் அமுது உட்ட மறுத்தனேயே மறுத்தனன் யான் உன் அருளறியாமையில் என் மணியே வெறுத்து என்னை நீ விட்டுடுதி கண்டாய் வினையின் தொகுதி ஒருத்து என்னை ஆண்டுகொள் உத்தர கோதமங்கைக்கு அறதே உத்தர கோதமங்கைக்கு அரதே பொறுப்பரன்றே பெரியோர் சிறுநாய்கள் தம் பொய்யினையே பொய்யவனேனை பொருள் என்ன ஆண்டு ஒன்று பொத்திக் கொண்ட மெய்யவனே விட்டிடுதி கண்டாய் விடமுன்விடற்று மையவனே மன்னும் உத்தர கோதமங்கைக்கு அரசே செய்யவனே சிவனே சிறியேன் பவம் தீர்ப்பவனே பவம் தீர்ப்பவனே தீர்க்கின்றவாறு என் பிழையை நின் சீரருள் என் கொல் என்று வேர்க்கின்ற என்னை விடுதி கண்டாய் என்னை விடுதி கண்டாய் என்னை விடுதி கண்டாய் விரவார் வெறுவ ஆர்க்கின்ற தார் விடை உத்தர கோதமங்கைக்கு அரசே ஈர்க்கின்ற அஞ்சோடு அச்சம் வினையே அச்சம் வினையேனை இரு தலையே இரு தலை கொள்ளியின் உள்ளெரும்பு ஒத்து நின்னை பிரிந்த விரிதலையே நீ விடுதி கண்டாய் விடுதி கண்டாய் வியன் மூலகுக்கு ஒரு தலைவா மண்ணு உத்தர கோத மங்கைக்கரதே பொறுதலை மூவிலை வேல் பலனேந்தி பொலிபவனேயே பொலிகின்ற தாழ் புகுத பெற்று ஆக்கையை போக்கப் பெற்று மெலிகின்ற என்னை விடுதி கண்டாய் என்னை விடுதி கண்டாய் அலிதேர் விளறி ஒலி நின்ற பூம்பொழில் உத்தர கோதமங்கைக்கு அறதே வலி நின்ற திண்சிலையால் எரித்தாய் புறம் மாறுபட்டேயே புறம் மாறுபட்டே புறம் மாறுபட்டே மாறுபட்டு அஞ்சு என்னை வஞ்சிப்ப யான் உன் மணிமலத்தால் வேறுபட்டேனே விடுதி கண்டாய் வினையேன் மனத்தே ஊறுபட்டே மன்னும் உத்தர கோதமங்கைக்கு அறதே உத்தர கோதமங்கைக்கு அறதே நீறுபட்டே ஒளி காட்டும் பொன்மேனி நெடுந்தகையே நெடுந்தகை நீ என்னை ஆட்கொள்ள யான் ஐம்புலன்கள் கொண்டு விடுந்தகையேனை விடுதி கண்டாய் விரவார் வெறுவ அடுந்தகை வேல் வல்ல உத்தர கோதமங்கைக்கு அரசே உத்தர கோதமங்கைக்கு அரசே கடுந்தகையேன் உண்ணும் தென்னீர் அமுதப் பெருங்கடலே கடலினுள் நாய் நக்கியாங்கு உன் கருணை கடலில் உள்ளம் விடலறியேனை விடுது கண்டாய் விடலில் அடியார் உடலிலமே மண்ணும் உத்தர கோத மங்கை கரதே மடலில் மட்டே மணியே அமு நீ விடுதி கண்டாய் விரம்பும் அடியார் உள்ளத்துள்ள மண்ணும் உத்தர கோதமங்கைக்கு அறதே உத்தர கோதமங்கைக்கு அறதே கள்ளத்துளேற்கு அருளாய் கழியாத கடியனக்கே களிவந்த சிந்தையோடு உன் கடல் கண்டும் கலந்தருள வெளிவந்திலேனே விடுதி கண்டாய் மெய்ச்சுடருக்கெல்லாம் ஒளிவந்த பூங்கடல் உத்தர கோதமங்கைக்கு அறதேயே உத்தர கோதமங்கைக்கு அறதேயே எளிவந்த எந்தை பிரான் என்னை ஆளுடை என் அப்பனே என்னை அப்பா அஞ்சல் என்பவரின்றி நின்று எய்த்து அலைந்தேன் மின்னையொப்பாய் விட்டிடுதி கண்டாய் உவமைக்கின் மெய்யே உன்னையொப்பாய் மண்ணும் கோதம் மங்கைக்கு அறதே அறதே அறதே அன்னையொப்பாய் எனக்கு அத்தன் ஒப்பாய் என் அரும்பொருளே ஏறு பொருளே தமியேன் புகலிடமே நின் புகழ் இகழ்வார் வெருளே என்னை விட்டெழுதி கண்டாய் என்னை விட்டெடுதி கண்டாய் மெய்மையார் விழுங்கும் அருளே அணிபொழில் கோத மங்கைக்கு அரதே உத்தரகோத மங்கைக்கு அரதே இருளே வெளியே இகபரமாகி இருந்தவனே இருந்து என்னை ஆண்டுகொள் விற்றுக்கொள் ஒற்றிவை எண்ணி நல்லார் விருந்தினேனை விடுதி கண்டாய் விடுதி கண்டாய் மிக்க நஞ்சு அமுதாருந்தினே மன்னும் உத்தர மங்கைக்கு அரசே உத்தர மங்கைக்கு அரசே மருந்தினே பிறவி பிணிப்பட்டு மடங்கினர்க்கே மடங்க என் வல்வினை காட்டை இன் மன்னருள் தீ கொழுவும் விடங்க என் தன்னை விடுதி கண்டாய் என் தன்னை விடுதி கண்டாய் என் தன்னை விடுதி கண்டாய் என் பிறவியை வேறுடும் களைந்து ஆண்டுகொள் உத்தரகோத மங்கைக்கு அரசேயே கொடுங்கரி குன்று உரித்து அஞ்சிவித்தாய் வஞ்சி கொம்பினையே கொம்பரில்லா கொடி போல் அலமந்தனன் ஓமளமே வெம்புகின்றேனை விடுதி கண்டாய் வெம்புகின்றேனை விடுதி கண்டாய் விண்ணர் நன்னையில்லா உம்பர் உள்ளாய் மண்ணும் உத்தர கோத மங்கைக்கு அரதே உத்தர கோத மங்கைக்கு அரதே அம்பரமே நிலனே அனல்காரோடு அப்பானவனே ஆனை வெம்போரில் குறுந்தூரன புலனால் அலைப்புண்டேனை எந்தாய் விட்டெடுதி கண்டாய் எந்தாய் விட்டெடுதி கண்டாய் வினையேன் மனத்து தேனையும் பாலையும் கன்னலையும் அமுதத்தையும் ஒத்து ஊனையும் என்பினையும் உருக்கா நின்ற ஒண்மையனே ஒண்மையனே ஒண்மையனே உண்மையனே திருநீற்றை உத்தூளித்து ஒளிமிளிரும் வெண்மையனே விட்டிருதி கண்டாய் மெய்யடியவர்க்கு அண்மையனே என்றும் சேயாய் என்றும் சேயாய் பிறர்க்கு அரிதற்கு அரிதாம் பெண்மையனே தொன்மை ஆண்மையனே அலிப்பெற்றியனே பெற்றது கொண்டு பிழையே பெருக்கி சுருக்கும் அன்பின் வெற்றடியேனை விடுதி கண்டாய் வெற்றடியேனை விடுதி கண்டாய் விடிலோ கெடுவேன் விடுதி கண்டாய் விடிலோ கெடுவேன் மற்ற அடியேன் தன்னை தாங்குனரில்லை என் வாழ்முதலே உற்றடியேன் மிக தேறி நின்றேன் எனக்கு உள்ளவனே தேறி நின்றேன் எனக்கு உள்ளவனே உள்ளனவே நிற்க இல்லன செய்யுமையற்றுழனி வெள்ளனலேனை விடுதி கண்டோய் வியன்மாத்தடக்கை பொள்ளனல் வேளத்து உரியாய் புலனெண்கட் போதலொட்டா மெல்லனவே மொய்க்கும் நெய்க்குடன் தன்னை எறும்பனவே எறும்பிடை நாங்கூழன எறும்பிடை நாங்கூழன புலனால் அரிப்புண்டு அலந்த பெருந்தமியேனை விடுதி கண்டாய் வெய்ய கூற்று ஒடுங்க உருங்கடி போதவையே உணர்வுற்று அவர் கும்பர் கும்பர் உணர்வுற்று பெற்றவர் உம்பர் உம்பர் பெரும் பதமே அடியார் பெயராத பெருமையனே பெருமையனே பெருமையனே கண்டு ஆங்கு நின்னை பிரிந்த வெறுநீர்மையேனை விடுதி கண்டாய் வியன்கங்கை பொங்கி வருநீர் வடுவுன் மலைச்சிறு தோணி வடிவின் வெள்ளை குறுநீர் மதி பொதியும் சடை வான கொழுமணியே கொழுமணி ஏர் நகையார் கொங்கை குன்றிலிடச் சென்று குன்றீங்கீ விழும் அடியேனை விடுதி கண்டாய் மெய் முழுதும் கம்பித்து அழும் அடியாரிடை ஆர்த்து வைத்து ஆட்கொண்டு அருளி என்னை கழுமணியே இன்னும் காட்டு கண்டாய் நின் புலன் கடலே புலன் கடி கைப்பிக்க யானும் திகைத்து இங்கோர் பொய் நெறிக்கே விளங்குகின்றேனே விடுதி கண்டாய் விண்ணும் மண்ணும் எல்லாம் கலங்க முன்னீர் நஞ்சமுது செய்தாய் கருணாகரனே கருணாகரனே துலங்குகின்றேன் அடியேன் உடையாய் என் தொழுகுலமே குலங்களைந்தாய் களைந்தாய் என்னை குற்றம் கொற்றச் சிலையாம் விலங்கலெந்தாய் விடுதி கண்டாய் பொன்னின் மின்னு கொன்றை அலங்கலந்தாமரை மேனி அப்பா ஒப்பில்லாதவனே ஒப்பில்லாதவனே ஒப்பில்லாதவனே மலங்களைந்தார் சுழல்வன் தயிரிற் மத்துறவே மத்துரு தந்தயிரிற் புலன் தீக்கதுவ கலங்கி வித்துருவேனை விடுதி கண்டாய் வெண்டலை மிலச்சி கொத்துரு போது மிளைந்து சுக்குடர் நெடு மாலை சுற்றி தத்துரு நீருடனாரச் செஞ்சாந்தனி சச்சயனே சச்சையனே மிக்க தன் புனல் விண்கால் நிலம் நெருப்பாம் பிச்சையனே விட்டுடுதி கண்டாய் விட்டுடுதி கண்டாய் வெளியாய் கரியாய் பச்சையனே செய்ய மேனியனே ஒன்பட அரவக் கச்சையனே கடந்தாய் தடந்தாள அடற்கரியே அடற்கரி போல் ஐம்புலன்களுக்கு அஞ்சி அடிந்த என்னை விடற்கரியாய் விடுதி கண்டாய் விட்டுடுதி கண்டாய் விழுத்தொண்டற்கல்லால் தொடர்கரியாய் சுடர் மாமணியே சுடுத்தி சுடல கடற்கரிதாய் எழு நஞ்சமுது ஆக்கும் கரை கண்டனே கரை கண்டனே கரை கண்டனே கண்டது செய்து கருணை மட்டு பருகி கழித்து மிண்டுகின்றேனை விடுதி கண்டாய் நின் விரை மலர்த்தாள் பண்டு தந்தாற்போல் பணித்து பணி செய்ய குவித்து என்னை கொண்டு என் எந்தாய் களையாய் களையாய குது குதுப்பே குது குதுப்பின்றி நின்று என் குறிப்பே செய்து நின் குறிப்பில் விதுவிதுப்பேனை விடுதி கண்டாய் விரையார்ந்து இனிய மது மது போன்று என்னை வாழைப்பழத்தின் மனம் கனிவித்து எதிர்வதப்போது பயில்வி கையிலை பரம்பரனே பரம்பரனே இன் பட அடியாரோடும் மென்படிரு விரும்பரனே விட்டிடுதி கண்டாய் மென்முயற்கரையின் அரும்பர நேர் வைத்து அணிந்தாய் பிறவி ஐவாயரவும் பெருமான் வினையேன் மனம் அஞ்சி பொதும்புறவே பொதும்புரு தீப்போல் புகைந்து எரிய புலன் தீக்கதுவர் வெதும்புருவேனை விடுதி கண்டாய் விரையார் நரவம் ததும்பு மந்தாரத்தில் தாரம் பயின்று மந்தம் முரல் வண்டு அதும்பும் கொழுந்தே ஏன் அவிச்சடை வானத்து அடலரசே அரசே அரசே அறிய சிறியேன் அரைசே அறிய சிறியேன் பிழைக்கஞ்சல் என்னின் அல்லால் விரைத்தேர் முடியாய் விடுதி கண்டாய் விரைத்தேர் முடியாய் விடுதி கண்டாய் வெண்ணகை கருங்கள் பெண்ணகை கருங்கள் திரை மடந்தை மணந்த திருப்போற்பத புயங்கா மறை சேர்ந்து அடர்ந்தென்ன பல்வினை தான் வந்து அயர்வனவே அயர்வனவே அயர்வனவே அடர் புலனால் நிற்பிரிந்து அஞ்சி அஞ்சொல் நல்லாரவர் விடர் விடலேனை விடுதி கண்டாய் விரிந்தே எரியும் சுடரனையாய் சுடுகாட்டு அரதே சுடுகாட்டு அரதே தொழும்பற்கு அமுதேயே தொடர்வரியாய் தமியேன் தனி நீக்கும் தனித்துணையே தனித்துணை நீ நிற்க யான் தருக்கித் தலையால் நடந்த வினைத்துணையேனை விடுதி கண்டாய் வினையேனுடைய மனத்துணையே என்றன் வாழ்முதலே எனக்கு எய்ப்பில் வைப்பே எனக்கு எய்ப்பில் வைப்பே தினை துணையேனும் பொறேன் துயராக்கையின் தின்வலையே வலைத்தலை மானன்ன நோக்கியர் நோக்கின் வலையிற்பட்டு மிளைத்தலைந்தேனை விடுதி கண்டாய் வெண்மதியில் ஒற்றை கலைத்தலையாய் கருணாகரனே கைலாயமென்னும் மலைத்தலைவா மலையாள் மணவாழ என் வாழ்முதலே என் வாழ்முதலே என் வாழ்முதலே முதலை செவ்வாய்ச்சி அருவேட்கை வெந்நீரில் கடிப்ப மூழ்கி விதலை செய்வேனே கண்டாய் விடக்கூன்மிடைந்த சிதலை சிதலைச்சி காயம் பொறேன் சிவனே முறையோ முறையோ முறையோ செய் பூன்முலை மங்கை பங்கா என் சிவகதியே கதியடியேற்கு உன் கடல் தந்தருடவும் ஊன் கழியா விதியடியேனை விடுதி கண்டாய் வெண்டலை முழையில் பதியுடை வாடரப்பார்த்து இறைப்பைத்து சுருங்க அஞ்சி மதி நடு நீரில் குளித்து ஒழிக்கும் சடை மன்னவனே சடை மன்னவனே மன்னவனே ஒன்றுமாறறியா சிறியேன் மகிழ்ச்சி மின்னவனே விட்டிருதி கண்டாய் மிக்க வேத மெய்நூல் சொன்னவனே சொற்கழிந்தவனே கழியாத் தொழும்பர் முன்னவனே பின்னுமானவனே இம்முழுதையுமே முழுது அயில் வேர்க்கண்ணியர் என்னும் ஊறித்தடல் முழுகும் விழுதனையேனை விடுதி கண்டாய் நின் வெறிமலர்த்தாள் தொழுது செல்வான தொழும்பரிற் கூட்டிடு சொத்தம்பிரான் பழுது செய்வேனை விடேல் உடையாய் உன்னை பாடுவனே பாடிற்றிலேன் பணியேன் மணிநீ ஒளித்தாய்க்கு பச்சூன் வீடிற்றிலேனை விடுதி கண்டாய் வியந்து ஆங்கு அலறித் தேடிட்டிலேன் சிவன் எவ்விடத்தான் எவர் கண்டனர் என்று ஓடிட்டிலேன் கிடந்து உள்ளுருகேன் நின்று உழைத்தனே உழைதரு நோக்கியர் பொங்கை பலா படத்து ஈயின் ஒப்பாய் விழை தருவேனை விடுதி கண்டாய் விடுதி கண்டாய் விடின் வேலை நஞ்சுண் மழைதரு கண்டன் குணமிலி மானிடன் தேய்மதியன் பழை தருமா பரன் என்று என்று அறைவன் படிப்பினையே படிப்பின் பாதப்படம் தொழும்பு எய்தி விழப்படித்து விழித்திருந்தேனை விடுதி கண்டாய் விழித்திருந்தேனை விடுதி கண்டாய் வெண்மணிப் படிலம் கொடித்து மந்தார மந்தாகினி நுந்தும் பந்த பெருமை தடிச்சிறை நீரிற் பிறைக்கலம் சேர் தாரவனே தாரகை போலும் தலைத்தலை மாலை தளலர பூண்வீர என் தன்னை விடுதி கண்டாய் என் தன்னை விடுதி கண்டாய் விடில் என்னை மிக்கார் ஆறடியான் என்னில் உத்தர கோத மங்கைக்கு அரசின் சீரடியார் அடியான் என்று நின்னை சிரிப்பிப்பனே நின்னை சிரிப்பிப்பனே ஆரடியார் என்னின் உத்தர கோத மங்கைக்கு அரசின் சீரடியார் அடியான் என்று நின்னை சிரிப்பிப்பனே நின்னை சிரிப்பிப்பனே விடுதி கண்டாய் நின்னை சிரிப்பிப்பனே சிரிப்பிப்பன் சிறும் பிழப்பை தொழும்பையும் சற்கென்று விரிப்பிப்பன் என்னை விடுதி கண்டாய் என்னை விடுதி கண்டாய் என்னை விடுதி கண்டாய் விடின் வெங்கரியின் உரிப்பிச்சன் தோனுடை பிச்சன் நஞ்சூன் பிச்சன் ஊர் சுடுகாட்டு எரிப்பிச்சன் என்னையும் ஆளுடை பிச்சன் என்று ஏசுவனே என்னை என்னை விடுதி கண்டாய் என்னை விடின் என்னை விடின் வெங்கரியின் உரி பிச்சன் தோனுடை பிச்சன் நஞ்சூன் பிச்சன் ஊர் சுடுகாட்டு எரிப்பிச்சன் என்னையும் ஆளுடை பிச்சன் என்று ஏசுவனே ஏசுவனே ஏசுவனே ஏசினும் யான் உன்னை ஏத்தினும் என் பிழைக்கே குழைந்து வேசருவேனை விடுதி கண்டாய் விடுதி கண்டாய் செம்பவளவிற்பின் தேசுடையாய் என்னை ஆளுடையாய் சிற்றுயிர்க்கு இறங்கி காய்ச்சின ஆலமுண்டாய் அமுதுண்ண கடையவனே ஆலமுண்டாய் அமுதுண்ண கடையவனே அமுதுண்ண கடையவனே அமுதுண்ண கடையவனே அமுது உண்ண கடையவனே ஏசினும் யான் உன்னை ஏத்தினும் என் பிழைக்கு குழைந்து வேதரு வேனை விடுதி கண்டாய் வேதரு வேனை விடுதி கண்டாய் செம்பவள உடையாய் என்னை ஆளுடையாய் சிற்றுயிற்கிறங்கி காய்ச்சின ஆலமுண்டாய் காய்ச்சின ஆலமுண்டாய் காய்ச்சின ஆலமு காய்ச்சின ஆலமுண்டாய் காய்ச்சின ஆலமுண்டாய் அமுதுண்ண கடையவனே సముదుం